ما هاجر إليه متفق عليه سروا فهلم இவ்வையகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹுக்கு சுபஹானவும் தாலாவுக்கே உரித்தாகட்டும் அலமதுல்லா சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் மீடேற்றமும் எம் உயிரை காட்டிலும் மேலான அன்பு நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னவர்கள் பேரிலும் அன்பு நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மன்னருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அன்பு நபி சொல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவருடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்தவர்கள் பின்தொடரப் போகின்றவர்கள் அனைவர்கள் பேரிலும் சலாத்தினும் கருணையும் சலாம் ஈடேற்றமும் உண்டாவதாக புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹுடைய மாளிகையிலே திகாப் வீட்டிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே இறைநேசர்களே அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலா நம்முடைய வாழ்வில் எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அவைகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அவைகளிலிருந்து முற்று முழுதாக விலை கொள்ளுமாறு ஆரம்பமாக அடியனுக்கும் அப்பால் உங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கின்றேன் அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே முக்கியமான ஒரு சுண்ணத்தான அமலை நிறைவேற்றும் ஒரு காலத்திலே நாம் வீட்டிருக்கிறோம் நபி இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தும் குடும்பத்தார்களும் செய்த அந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய உல்ஹியாவுடைய அமலை நம்மில் அநேகமானவர்கள் நிறைவேற்றினோம் அல்ஹம்துல்லா அதே போன்று ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நாம் எடுத்து பார்த்தாலும் அதிலே அதிகமானவைகள் நபி இப்ராஹிம் அலைவிசலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகத்தை எடுத்து கூறக்கூடியவைகளாகவே இருக்கின்றன அதே போன்று நாம் சிந்திக்கலாம் இந்த இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் செய்த தியாகம்தான் இன்று வரைக்கும் ஒரு அமலாக நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் அல்லாஹுடைய கட்டளை அது எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றினார்கள் அதனால் அல்லாஹு சுபகானமும் தாலா இவ்வுலகத்திலையும் அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நாம் இந்த தியாகங்களை பற்றி பேசுகிறோம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவர்களை அறுப்பதற்கு முன் வந்தார்கள் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற முன் வந்தார்கள் அவ்வாறான ஒரு பெரும் தியாகத்தை கொடுப்பதற்கு ஒரு பெரும் தியாகமே செய்வதற்கு முற்பட்டார்கள் அல்லாஹு சுபஹானஹு தாலா நபிமார்களை இவ்வாறு தான் சோதித்தான் நபிமார்களை பலவிதமாக அல்லாஹ் சோதித்தான் நபிமார்களிடத்திலே இருந்து பலவிதமான தியாகங்களை அல்லாஹ் எதிர்பார்த்தான் ஆனால் நம்மிடத்திலே இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது மிக குறைவான தியாகங்கள் தான் நமக்கு அல்லாஹுக்கு சுபகானமோ தாலா நம்முடைய பிள்ளையை அறுக்குமாறு எங்கும் சொன்னது கிடையாது நமக்கு அல்லாஹுக்கு சுபகானமோ தாலா நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளையையும் எந்த ஒரு பயிர் பச்சையும் இல்லாத மனித சஞ்சலமே அற்ற அப்படிப்பட்ட பூமியிலே வைத்துவிட்டு நீங்கள் எங்கேயாவது போய்விட வேண்டும் என்று நமக்கு அல்லாஹ் கட்டளை இல்லை அன்பு நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் மன்னவர்கள் எம்மது நபி அன்பு நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் மன்னவர்கள் அவர்கள் பிறந்த அந்த மக்கமா நகரிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜிரச் செய்தார்கள் தான் பிறந்த அந்த நாட்டை இழந்தார்கள் இவ்வாறும் நமக்கு தற்போது கூறப்பட்டில்லை அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை நேசர்களே ஹிஜ்ரத் என்பது ஒரு ஊரிலே இஸ்லாத்தை நிறைவேற்ற முடியாததின் காரணமாக அந்த ஊரிலே இருந்த ஒரு முஸ்லீம் ஊருக்கு அல்லது வேறொரு நாட்டுக்கு நாம் போவது நம்முடைய குடும்பத்தை இழந்து நம்முடைய சொத்து செல்வங்களை இழந்துவிட்டு நாம் அவ்வாறு ஹிஜ்ரத் செய்ய செய்வதுதான் ஹிஜ்ரத்தாக இருக்கிறது அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே அவ்வாறு நபிமார்கள் சோதிக்கப்பட்டார்கள் நம்மிடத்திலே இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது சின்ன சின்ன தியாகங்கள் தான் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு அடிபணிவதுதான் உண்மையான சிகிரத்தாக இருக்கிறது அன்பு நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் முஹாஜிரு மண் ஹஜரமான அஹல்லாஹு அன்பு வரசூலுஹு உண்மையான முகாஜர் யார் தெரியுமா அல்லாஹுக்கு சுபஹானஹு தாலாவும் அவருடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் எதை தடுத்தார்களோ அதை தம்முடைய வாழ்க்கையிலே வெறுத்து நடத்துகிறார்களே அல்லாவும் அவருடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களும் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டாம் என்று தடை செய்தார்களோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே வெறுத்து அதை செய்யாமல் நடப்பதுதான் உண்மையான ஹிஜ்ரத் என்பதை அன்பு நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே தெளிவுபடுத்துகிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் தியாகங்களை பேசுகிறோம் தியாகங்களை பற்றி கேள்விப்படுகிறோம் நபிமார்கள் செய்த தியாகம் அன்பு நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் செய்த தியாகம் சஹாபாக்கள் செய்த தியாகம் எவ்வாறெல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவியை விதவையாக்கினார்கள் தன்னுடைய குழந்தையை அனாதையாக்கினார்கள் தன்னுடைய சொத்து செல்வங்களை இழந்தார்கள் எதுவும் உலகத்திலே முக்கியமானதல்ல ஒரு முக்கியமான சாமன் உலகத்திலே இருக்கும் என்று சொன்னால் அது உயிர்தான் அந்த உயிரை கூட தியாகம் செய்தார்கள் அந்த சகாபாக்கள் இப்படி தியாகம் செய்து வளர்க்கப்பட்ட இஸ்லாம் இப்படி தியாகத்தோடு நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த இஸ்லாம் இந்த இஸ்லாத்துடைய கட்டளைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கிறோமா நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நாம் மாத்திரமல்ல நாம் மற்றவர்களை பார்ப்பது அல்ல நம்முடைய உள்ளத்திலே கையை வைத்து சிந்தித்து பார்ப்போம் அல்லாஹுடைய ஏவல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா அல்லாஹ் தடை செய்த விடயங்களை நாம் குழி தோண்டி புதைக்கிறோமா அந்த குருபான் அறுத்தோம் உள்கையா அறுத்து பிராணியை குருபான் பலி கொடுத்தோமே அப்படிப்பட்ட நாம் நம்முடைய பாவங்களை குழி தோண்டி புதைக்கிறோமா நாம் பாவம் செய்யாமல் தியாகம் செய்கிறோமா பாவத்தை விட்டு விடுகிறோமா பாவத்துக்கு நாம் முற்றுப்புள்ளி வைத்து விட்டோமா பாவத்தை நாம் தியாகமாக தியாகமாக குருபான் செய்து விட்டோமா என்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே இறைநேசர்களே எத்தனையோ பெரும் பாவங்கள் இருக்கிறது எத்தனையோ பாவங்களை பற்றி புத்துபா பிரசங்களின் உள்ளே சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அது இன்னுமே இருந்து கொண்டேதான் இருக்கிறது நாம் அதை விடுவதற்கு நாம் தியாகம் செய்த தயாரில்லை நபிமார்கள் உயிரை கொடுத்தார்கள் தம்முடைய குடும்பத்தை இழந்தார்கள் தன்னுடைய வீடு வாசலை இழந்தார்கள் இவ்வாறு இழக்கப்பட்டு நாம் அவ்வாறு இழந்தார்கள் ஆனால் நாம் அதை இழக்க வேண்டியது கிடையாது நாம் நம்முடைய பாவங்களை விட்டு நாம் விலக வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே முக்கியமான சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது என்னுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான சில பாவங்கள் இருக்கிறது அதை நாம் பாவம் என்று கூட கருதுவது கிடையாது அப்படிப்பட்ட சில பாவங்களை பற்றி சொல்கிறேன் ஏன் சொல்வது தெரியுமா அதில இருந்து நாம் ஒவ்வொருவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நாம் பாவங்களை அப்படிப்பட்ட பாவங்களை நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய குடும்பத்தார்கள் செய்வதன் மூலமாக சுவர்க்கமே நமக்கு தடையாகிவிடும் அப்படிப்பட்ட பாவங்களை அன்பு நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இறை இணைத்தர்களே முதலாவது விடயம் தான் நான் தொழுகையை விடுவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஐங்கால தொழுகையை நேரம் தவறாமல் தொழக்கூடியவர்களாக நாம் இருப்போம் ஆனால் நம்முடைய வீட்டிலே ஒரு நிக்காஹுடைய மஜிலிஸ் விட்டால் அல்லது நம்முடைய வீட்டிலே வந்து விட்டால் அல்லது நமக்கு ஒரு வேலை வந்து விட்டால் நாம் இந்த தொழுகையை கலா செய்கிறோம் பிரயாணம் போய்விட்டால் அதனுடைய சட்ட திட்டங்களை படிப்பது கிடையாது நம்முடைய தொழுகையில் கலாவாகிறது இது ஆகப்பெரிய பாவமாக இருக்கிறது நாம் தொழுகையை நாம் நினைத்த பிரகாரம் நாம் நினைத்த இஷ்டத்துக்கு அந்த அமலை நாம் செய்யக்கூடாது அது எந்த அமலாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு அமலுக்கும் இரண்டு சருத்துகள் இருக்கிறது முதலாவது அது சரியத்துக்கு உட்பட்டதாக அன்பு நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் மன்னவர்கள் காட்டி தந்த பிரகாரம் இமாம்கள் நமக்கு அந்த அமலை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்று கூறிய பிரகாரம் அந்த அமல் நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போன்று நம்முடைய நீயத் சரியாக இருக்க வேண்டும் நாம் அல்லாஹுக்காக வேண்டி என்ற தூய எண்ணத்தோடு நம்முடைய அமல்களை நிறைவேற்ற வேண்டும் அதை நாம் படிக்க வேண்டும் நாம் தொழக்கூடிய தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை படிக்க வேண்டும் அதிலே ஓதக்கூடிய குர்ஆன் அதிலே ஓதக்கூடிய திக்கிர்கள் அதை நாம் சரியாக அமைதியாக ஓத வேண்டும் நாம் குருவான் ஓய்வதாக இருந்தாலும் சரிதான் அதை நாம் நினைத்த பிரகாரம் நமக்கு ஓய் முடிக்க முடியாது நாம் நினைத்த மாதிரிதான் ஓதுவோம் என்று சொன்னால் அதற்கு பாவம் தான் கிடைக்கும் அல்லாஹு பித்தஜ்வீத் ஹத்முல் லாரிமு மல்லை யுஜவ்விதில் குருவான ஆசிமு அதாவது தஜ்வி சட்டதிட்டங்களை படிப்பதில் குருவானை சரியான முறையிலே ஓர படிப்பது கட்டாயமான ஒரு கடமை அதை படிக்காமல் நாம் நினைத்த பிரகாரம் அந்த அமலை செய்துவிட்டால் மண்ணை குருவான ஆசிமு யார் குருவானை அதனுடைய சட்டத்திட்டத்தின் பிரகாரம் ஒழுங்கான முறையிலே அமைதியாக ஓதவில்லையோ அவர் பாவி என்ற கருத்தை இமாம் ஜெதரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே நாம் தொழுகையிலே ஓதக்கூடிய சூரத்துல் பாத்தியா அடுத்த திக்கிர்களை படித்து நாம் தொழுகையை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக அது எந்த நிலைமை நமக்கு ஏற்பட்டாலும் அல்லாஹுடைய அழைப்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக அல்லாஹுடைய கட்டளைக்கு முன்னால் நமக்கு எதுவும் பெரிதல்ல அல்லாவுடைய கட்டளையா நமக்கு எதுவுமே துனியாவுடைய காரியம் பெரிதல்ல அது அனைத்தையும் நம்முடைய காலுக்கு கீழால் நாம் தூக்கி எறிந்துவிட்டு நாம் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அடுத்த முக்கியமான தான் ரியா என்று சொல்லக்கூடிய முகத்துதி நாம் செய்யக்கூடிய அமல்களை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக நாம் அமல் செய்வது அல்லது மற்றவர்கள் நாம் அமல் செய்யக்கூடியவன் என்பதை பார்க்க வேண்டும் அதற்காக நாம் அமல் செய்வது அதே போன்று நம்முடைய அமல்களை மற்றவர்களுடைய புகழை எதிர்பார்த்து முகத்துதிக்காக கண்ணியத்துக்காக நாம் செய்வதற்கிறதே இது ஆகப்பெரிய பாவமாக இருக்கிறது நாம் அதை நினைப்பது கூட கிடையாது நாம் ஒரு அமலை செய்துவிட்டால் பெருமையாக சொல்லித் தருகிறோம் நான் இப்படி அமல் செய்தேன் இந்த அமல் செய்தேன் இப்படி நல்லமல்கள் புரிந்தேன் என்று நாம் சொல்கிறோம் அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே நாம் செய்த அமலை நாம் மறைக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய நல்லமல்களை நாம் மறைக்க வேண்டும் பயப்பட வேண்டும் இது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுமா இல்லையா பயந்து பயந்துதான் நான் அமல் செய்ய வேண்டுமே தவிர சின்ன சின்ன சகாபாக்கள் செய்வதை போன்று செய்வது கிடையாது ஒரு நோன்பு நோட்டிருப்போம் அல்லது ஏழாவது பணங்களை சதக்கா கொடுத்திருப்போம் அதை சொல் செய்துவிட்டு நாம் மக்களிடத்திலே சொல்வது நான் இந்த இந்த செய்திருக்கிறேன் அல்லாவின் நல்லடியார்களே இறை நேசர்களே மாலிபின் ஹத்தாப் வலி அல்லாஹும் அன்பு அவர்கள் ஒரு நாள் தினம் அன்பு நபி சல்லாஹு அழகி வசல்லம் அன்னவருடைய மாளிகைக்கு போகிறார்கள் அவருடைய மஸ்ஜிதுக்கு போகிறார்கள் போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே பார்க்கிறார்கள் ரவி ரலியல்லாஹு அன்பு அவர்கள் அன்பு நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவருடைய கபுராக்கு அன்பு நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவருடைய கபருக்கு அருகாமையால் அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் கேட்கிறார்கள் மா கீக்க மொஹாலிபினோ ஜபல் ரலி அல்லாஹு அவர்களிடத்திலே மொஹாலிபினோ ஹத்தாப் ரலி அல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே மொஹாலிபின் ஜபல் ரலி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் நீளமான ஹதி சுருக்கமாக சொல்கிறேன் சமீபத்துமின் ரசூல் இல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் நான் அன்பு நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் இன்ன எசீரர் ரியா இசிற்குன் முகத்துணி நாம் செய்யக்கூடிய அமலை மக்களுக்கு காண்பிப்பதற்காக மக்களுடைய கண்ணியத்தை எதிர்பார்த்து நாம் அமல் செய்வது முகத்துதியாக நடப்பது அது குறைவாக இருந்தாலும் குண் அது இணை வைப்பாகும் என்பதை சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள் யார் அல்லாஹுடைய ஒரு நேசரை பகைத்துக் கொள்கிறாரோ அல்லாவுடைய ஒரு நேசர் ஓலியாவை யார் பகைத்துக் கொள்கிறாரோ பக்கத்து பாரதில் முஹாரபா அல்லாஹோடு அவர் யுத்தம் செய்வதற்கு தயாராகிறார் இதை கேட்டுத்தான் இதை நான் கேட்டிருக்கிறேன் அதனால் அழுகிறேன் என்ற கருத்தை முஹாரிபுல் ஜபல் அலி அல்லாஹன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹின் இறை இறைநேசர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நாம் எவ்வளவு அமல் செய்திருக்கிறோம் அமல் செய்ததே குறைவு அதை மற்றவர்களிடத்திலே பெருமையாக சொல்லி காட்டுகிறோம் மற்றவருடைய கண்ணியத்தை எதிர்பார்த்து அமல் செய்கிறோம் சொன்ன அதாவது செய்த அமலை சொல்லி காட்டுகிறோம் மக்கள் நம்மை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எத்தனையோ நல்ல அமல்களை செய்கிறோம் இவைகளெல்லாம் ஒரு இணை வைப்பு அல்லாஹ் கியாமத்தினாலேயே ஒரு அழைப்பாளரை அழைப்பாளர் சொல்லுவார் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் إذا جمع الله الأولين والآخرين அல்லாஹு சுபஹானஹு தாலா அனைவர்களையும் கியாமத்து நாளையிலே ஒன்று சேர்ப்பான் அந்த நாளையிலே ஒரு அழைப்பார் அழைப்பார் மன்கான அஸ்ரக ஃபி அமலின் அமிலஹு லில்லாஹி ஃபல்யத்லுப் சவாபஹு மின் இந்தி கய்ரில்லாஹ் யார் அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய அமலிலே யாரையாவது இணையாக்கி அமல் செய்திருந்தால் அவர் அதனுடைய கூலியை அவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ளட்டும் அல்லாஹ் அல்லாத யாருக்காக வேண்டி இவர் அமல் செய்தாரோ அவரிடத்திலேயே அதனுடைய கூலியை பெற்றுக் கொள்ளட்டும் அல்லாஹ் இணையாளர்களுடைய இணையை விட்டும் பங்காளர்களுடைய இணையை விட்டும் அல்லாஹ் தேவை அற்றவன் என்ற கருத்தை மாணவி செல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே நானும் தான் அனைவர்களும் தான் நாம் செய்யக்கூடிய அமலை மறைத்து செய்ய வேண்டும் பரலான அமல் அதை செய்யும் போது பெருமை வர முடியாது அது அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கடமை அதை நிறைவேற்றும் போது நமக்கு பெருமை வருவது நமக்கு முகத்துதி வருவது குறைவு ஆனால் சுண்ணத்தான் அமலை நாம் நிறைவேற்றும் போது அதை மறைத்து செய்ய வேண்டும் ஏன் நபிசல்லாம் அழகி வசல்லமார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள் சல்லூ பில்லை வண்ணா சுமியாம் நீங்கள் இடத்திலே அல்லாஹுவை வணங்குங்கள் இரவிலே வணங்குங்கள் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள் ஏன் காரணம் மக்கள் நம்மை பார்த்தாவிட்டால் நமக்கு முகசூதி வர முடியாது நாம் அல்லாஹுடைய சிந்தனையோடு அல்லாஹுக்காக வேண்டி அமல் செய்வோம் அல்லாஹுவின் நல்லடியார்களே இறை நேசர்களே இது நம்மிடத்திலே வருவதற்கு நாம் அதிகம் முயற்சி செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும் நல்லவர்கள் பயந்திருக்கிறார்கள் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக முயற்சி செய்ததெல்லாம் இந்த இஹ்லாசுடைய விடயத்திலே தானா இருந்தால் நாம் எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக வேண்டி நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் நம்முடைய அது எந்த அமலாக இருந்தாலும் சரி சிறிய அமலாக இருக்கலாம் பெரிய அமலாக இருக்கலாம் நாம் மறைக்க வேண்டும் எஹ்லாஸ் உடையவருடைய அடையாளங்களை பற்றி இமாம்கள் சொல்லும் போது தெளிவாக சொல்கிறார்கள் முதலாவது சொல்கிறார்கள் அவர்கள் அமல் செய்யும் போது அல்லாஹுடைய அந்த அல்லாஹுக்காக வேண்டும் என்று மாத்திரம் தான் அமல் செய்வார்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி மாத்திரம் தான் அமல் செய்வார்கள் மக்கள் என்னை புகழ வேண்டும் மக்கள் என்னை பார்த்து நல்லவர் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் செய்த விடயம் நல்ல விடயம் அல்லது நாம் செய்த விடயம் நல்ல விடயம் என்று மக்கள் நம்மை புகழ வேண்டும் இதற்காக வேண்டி அமல் செய்ய மாட்டார்கள் யாருடைய திருப்தியையும் படைத்தவன் அல்லாத யாருடைய திருப்தியையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் மாத்திரம்தான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அமல் செய்வார்கள் அது மாத்திரமல்ல அமலில் ஹல்வா அவர்கள் அமல் செய்வதெல்லாம் அவர்கள் தனிமையிலே தான் அமல் செய்வார்கள் மக்களுக்கு முன்னால் அமல் செய்ய மாட்டார்கள் மக்கள் என்னை பார்த்து நல்லவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக அமல் செய்ய மாட்டார்கள் தனிமையிலே இருந்து கொண்டு அதிகம் அதிகமாக அமல் செய்வார்கள் மூன்றாவது அடையாளம் நாம் நான் என்னை பார்த்து சொல்கிறேன் நான் பாவம் செய்தால் அதை மறைக்க எவ்வளவு முயற்சி செய்வோம் ஒரு பிரயாணத்திலே இருக்கும் போது பாவம் செய்து விட்டால் அல்லது வீட்டிலே இருக்கும் போது பாவம் செய்து விட்டால் அல்லது நாம் பாவம் செய்வதை மக்கள் கண்டுவிட்டால் அதை மறைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்வோம் அவ்வாறே அந்த நல்லடியார்கள் இஹலாசோடு அமல் செய்யக்கூடியவர்கள் பாவங்களை மறைப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள் அவருடைய நல்லமல்களை மறைப்பதற்கு முயற்சி செய்வார்கள் நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் நாம் பாவங்களை மறைக்க எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அதே போன்று அந்த இஹ்லாசோடு அமல் செய்யக்கூடியவர்கள் அவருடைய நல்லமல்களை மறைப்பார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய நிலைமையை நாம் ஒவ்வொருவரும் நினைத்து பார்ப்போம் நான் சிறிய ஒரு அமல் செய்துவிட்டால் அல்லது ஒரு பெரிதால் தான் அமல் செய்து விட்டேன் என்று சொன்னால் அதை நாம் சொல்லி காட்டி நம்முடைய அமல் இந்த உலகத்துக்கும் பிரயோஜனமற்றதாக மறு உலகத்துக்கும் பிரயோஜனமற்றதாக போய்விடுகிறதே இப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டும் மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்றோ மக்கள் இவ்வுலகத்தில் புகழ்ந்து என்ன செய்ய போகிறார்கள் ஒரு காலம் புகழ்வார்கள் ஒரு காலம் இகழ்வார்கள் ஒரு காலத்துக்கு நல்லவர் என்று சொல்லுவார்கள் ஒரு காலத்துக்கு ஏற்றுவார்கள் ஒரு ஆயிரம் ரூபாவை கொடுத்தார் நல்லவர் என்று சொல்லுவார்கள் அடுத்த வேணும் வந்து பத்து ரூபாய் கொடுத்தார் இவர் கெட்டவர் என்று சொல்வார்கள் இப்படித்தான் மக்கள் யாருடைய புகழும் யாருடைய கண்ணியமும் நமக்கு தேவையில்லை நாம் அடைய போவது நாம் மூத்தாக வந்தவர்கள் இன்றையா நாளையா அடுத்த கிழமையா அடுத்த நிமிடமா யாருக்கும் சொல்ல முடியாது நான் கேள்விப்படுகிறோம் திடீர் திடீர் என்று மரணங்கள் வருகிறது என்று சொன்னால் நாம் அதை அதை பயந்து அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக நல்லமல்கள் செய்வோம் அடுத்த முக்கியமான விடயம் அவர்களுடைய உள்ரங்கம் வெளிரங்கத்தை காட்டிலும் அழகானதா இருக்கும் நாம் எவ்வாறு இருக்கிறோம் நம்முடைய வெளிரங்கத்திலே நாம் சோ காட்டுகிறோம் நாம் சார அமல் செய்துவிட்டால் நாம் அமலிலே ஒரு நிலைமையை எத்திவிட்டால் நாம் சுண்ணத்தான் அமல்களை செய்துவிட்டால் நான் நல்லவர்கள் அடுத்தவர்கள் எல்லாம் ஒரு வகையான கீழ்த்தரமான கண்ணோடு நாம் பார்க்கிறோம் அல்லாஹின் நல்லடியார்களே இறைநேசர்களே இப்படி நல்லவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு இருப்பார்கள் தெரியுமா அவருடைய உள்ரங்கம் சீராக இருக்கும் வெளிரங்கத்திலே சோகாட்ட மாட்டார்கள் உள்ரங்கம் அவருடைய சீராக இருக்கும் என்பதை இமாம்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள் அது ரகசியத்துமின் ரத்தியா அமாலிகின் அவர்களுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படாமல் போயிடுமோ நான் செய்த அமல் அல்லாஹிடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுமா இல்லையா நமக்கே தெரியாது அவ்வாறு பயப்படுவார்கள் பயந்து பயந்து அமல் செய்வார்கள் அல்லாவின் நல்லடியார்களே இறைநேசர்களே என்னுடைய நிலைமையை எம்முடைய நிலைமையை நாம் எடுத்து பார்ப்போம் நாம் சாட அமல் செய்துவிட்டு சிறிது அமல் செய்துவிட்டு ஏதோ அது ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது போன்று நாம் பெருமை அளிக்கிறோம் ஆனால் நல்லவர்கள் அவர்கள் எவ்வளவுதான் அமல் செய்தாலும் நம்முடைய அமல் ஒப்புக்கொள்ளப்படுமா இல்லையா என்று பயப்படுவார்கள் அடுத்த விடயம் இறுதியான விடயம் அவர்கள் மக்களுடைய புகழை எதிர்பார்க்க மாட்டார்கள் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்னை நல்லவர் என்று சொல்ல வேண்டும் இவர் இவ்வாறு இவ்வாறெல்லாம் அமல் செய்கிறார் இவ்வாறு இவ்வாறெல்லாம் நல்ல காரியங்களை செய்கிறார் என்று மக்களுடைய புகழை ஒருபோதும் எதிர்பார்க்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட நிலைமையை இப்படிப்பட்ட நிலைமைதான் துடைவருடைய நிலைமை என்பதை இமாம்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்போம் இப்படிப்பட்ட குணங்கள் என்னிடத்திலே இருக்கிறதா நான் அமல் செய்கிறேன் இந்த நிபந்தனைகள் என்னிடத்திலே இருக்கிறதா இல்லையா நானும் தான் அனைவர்களும் தான் சிந்திக்க வேண்டும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த முக்கியமான விடயம் பெருமை பெருமை என்று சொல்லும் போது நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான் பெருமை என்பது அது என்னுடைய ஆடை அது என்னுடைய பண்பு வல் அதே போன்று மகத்துவம் கண்ணியம் என்ற அந்த விடயம் அதுவும் என்னுடைய பண்பு பெருமை கண்ணியம் என்பது அல்லாஹுடைய பண்பு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் யாராவது ஒருவர் இது இவ்விரண்டு விடயத்திலே இருந்து ஒன்றை என்னிடத்திலே இருந்து பறித்தெடுப்பாராக இருந்தால் என்னிடத்திலே இருந்து அதை கலட்டி எடுப்பாராக இருந்தால் அல் துஹூபி நான் அவரை நரகத்திலே போட்டு விடுவேன் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அல்லாஹின் நல்லதியார்களே இறை நேற்றர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நிலைமையை நாம் ஒவ்வொருவரும் எடுத்து பார்ப்போம் நாம் எவ்வளவு பெருமைப்படுகிறோம் அது அமல் செய்துவிட்டு பெருமைப்பட்டாலும் தான் அல்லது நற்காரியங்கள் செய்துவிட்டு பெருமைப்பட்டாலும் தான் குடும்ப பெருமை செல்வத்துடைய பெருமை எந்த பெருமையாக இருந்தாலும் நாம் அது அல்லாஹுடைய பண்பு அந்த பண்பை நாம் அல்லாஹிடத்திலே பறித்திருப்போமாக இருந்தால் அல்லாஹுக்கு சுபகானு தாலா சொல்கிறார் நான் அவரை ஜெகன்னம் என்ற அந்த படுகொலியிலே அந்த நரகத்திலே இறந்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் நம்மிடத்திலே பெருமை வரக்கூடாது நாம் அமல் செய்தாலும் சரிதான் நம்முடைய நம்மிடத்திலே செல்வங்கள் இருந்தாலும் சரிதான் நம்மிடத்திலே அறிவு ஆற்றல் இருந்தாலும் சரிதான் நான் நல்ல முறையிலே இஸ்லாமிய அறிவை கற்றிருந்தாலும் சரிதான் நல்ல முறையிலே ஓடக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான் நல்ல முறையிலே பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரிதான் எந்த விடயங்களாக இருந்தாலும் நம்மிடத்திலே என்னிடத்திலே பெருமை இருந்தால் அல்லாமின் நல்லடியார்களே இறை நேசர்களே அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் ஜகன்னத்திலே போட்டு விடுவார் அதிலே நாம் ஒவ்வொருவரும் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள் இன்னல்லாஹ ஓஹா இளைய அந்த தவாலு ஹத்தா லா யஃப்ஹர أحد على أحد ولا يبغي أحد على أحد நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு வகை அறிவித்திருக்கிறான் நீங்கள் பணிவாக நடக்குமாறு அன்பு நபி செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பணிவாக நடக்குமாறு அல்லாஹ் வகி அறிவித்துள்ளான் நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்திலே எந்த விடயம் இருந்தாலும் பணிவுத்தன்மையை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களிலே யாரும் ஒருவர் ஒருவருக்கொருவர் பெருமை கொள்ளக்கூடக்கூடாது மேலும் ஒவ்வொருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது அதற்காக வேண்டி நீங்கள் ஒவ்வொருவரும் பணிவாக நடக்க வேண்டும் தாழ்மையாக நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு வகி அறிவித்துள்ளான் என்பதை அன்பு நபி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இறைநேசர்களே மேலும் மாணவி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யாருடைய உள்ளத்திலே ஒரு அணு அளவு பெருமை இருக்குமாக இருந்தாலும் அவர் சுவர்க்கம் நுழைய முடியாது என்ற கருத்தை அன்பு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் ஒவ்வொருவரும் இந்த பெருமையிலே இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே பணிவுத்தன்மை வர வேண்டும் அடுத்த சகோதரர்களை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும் அடுத்தவர்களை பற்றி என்னும் போது என்னை பற்றி அடுத்த முஸ்லீம்கள் அனைவர்களும் நல்லவர்கள் என்னை காட்டிலும் அடுத்த சகோதரர்கள் நல்லவர்கள் நான் கெட்டவன் அடுத்தவர்கள் நல்லவர்கள் என்ற அந்த எண்ணம் நம்மிடத்திலே உள்ளத்திலே வருமா இருந்தால் நம்முடைய பெருமை அகன்றுவிடும் அதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே மேலும் பெருமையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் தான் நாம் கரண்டை கீழுக்கு கீழால் கரண்டை காலுக்கு கீழால் ஆடைகள் அணிவது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே இவ்வாறு சொல்கிறார்கள் மூன்று பேர்களோடு அல்லாஹ் கியாமத்தினாலையிலே பேச மாட்டான் வலா இலைகும் அவர்களை பார்க்கவும் மாட்டான் வலா அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் வளவும் அதாபும் அலீம் அந்த மூன்று பேர்களுக்கும் நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று சொன்னவுடன் சொன்னார்கள் இதை மூன்று தடவை மூன்று விடுத்தம் இதை சொன்னார்கள் அந்த நேரத்திலே அபூதர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் பாக்கியமற்றவர்கள் அவர்கள் நஷ்டவாளிகள் அவர்கள் யார் ரசூலுல்லாய் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களே என்று கேட்ட நேரத்திலே நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஸ்பில் அதாவது கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவர்கள் நான் யாரும் சொல்லிவிட முடியாது இன்னொரு ஹதீஸிலே ஹதீசுடைய கருத்திலே வருகிறது பெருமைக்காக வேண்டி கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவர்கள் பெருமை இருப்பதனால் தானே அணுகிறோம் பெருமை இருப்பதன் காரணமாகத்தான் அணுகிறோம் பெருமை இல்லை என்று சொன்னால் கழுத்தனை வெட்ட முடியும் கரண்டை காலுக்கு மேலால் உடை அடிய முடியும் யாரும் சொல்லிவிட வேண்டாம் நமக்கு பெருமை இல்லை அதனால் நாம் அணுகிறோம் என்று யாருக்கும் சொல்லவும் முடியாது பெருமை இருப்பதின் காரணமாகத்தான் அணுகிறோம் பெருமை இல்லை என்று சொன்னால் கரண்டை காலுக்கு மேலால் அணிய முடியும் கழுத்தனை வெட்ட முடியும் கழுத்தனை தைக்கும் போது சரியாக தைக்க முடியும் யாருக்கும் சொல்ல முடியாது அதனால் நாம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் இது அழிந்து போகக்கூடிய வாழ்க்கை இந்த வாழ்க்கையுடைய கண்ணியம் அது அழிந்துவிடும் மறு உலகத்திலே தான் கண்ணியமாக வாழ வேண்டும் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் அல்லாஹ் அவர்களை ஏறிட்டு பார்க்கவும் மாட்டான் அவரை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று நபர்களிலே நாம் ஆகிவிடுவோம் என்று சொன்னால் நம்மை போன்ற நஷ்டவாதிகள் யாரும் கிடையாது இரண்டாவதாக சொல்கிறார்கள் வல்மன்னான் கொடுத்ததை சொல்லி காட்டுவது வல் முன்பிக்கு குசில் அத்தஹூ ஹலிஃபில் காலிப் பொய் சத்தியம் சொல்லி தன்னுடைய பொருட்களை விற்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட மூன்று நபர்கள் என்பதை நபி சொல்லாஹு அலஹி வசல்லமார்கள் சொல்லி காட்டுகிறார்கள் இரக்கமாக சொல்கிறேன் அல்லாவின் நல்லடியார்களே இறை நேசர்களே வாழ்க்கையில் நாம் வாழ வந்த இடம் அல்ல இது ஏதோ ஒரு நாள் மரணித்து விடுவோம் மறுமையுடைய வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை அதை அதை நாம் பயந்து வாழ்வோம் அடுத்த முக்கியமான பல விடயங்கள் இருக்கிறது சுருக்கமாக சொல்கிறேன் அடுத்த விடயம் ரீபத் பேசுவது அடுத்தவர்களுடைய குறையை பேசி தீர்வது அதே போன்று அடுத்தவருடைய குறைகளை துருவி துருவி ஆராய்வது அடுத்த முக்கியமான விடயம் முஸ்லீம்களை நோவினைப்படுத்துவது அன்பு நபி அழகி வசல்லம் வசல்லமார்கள் சொல்கிறார்கள் சிபாபுல் முஸ்லிம் குப்ரன் ஒரு முஸ்லிமுக்கு ஏற்றுவது அது பாவமாக இருக்கிறது அதே போன்று ஒரு முஸ்லிமோடு யுத்தம் செய்வது அது குப்ராக இருக்கிறது என்ற கருத்தை அன்பு நபி சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்த முக்கியமான விடயம் நாம் யாரை பற்றியும் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது நான் அமல் செய்த அமலை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ரத்தாரியங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் நாம் எவ்வளவு தான் அமல் செய்துவிட்டு அடுத்தவர்களை பேசி பேசிவிடுவோமாக இருந்தால் அடுத்தவர்களுக்கு ஏசி விடுவோமாக இருந்தால் அடுத்தவர்களை நோவினை செய்து விடுவோமாக இருந்தால் நம்முடைய அமல்களை எல்லாம் கியாமத்தினாலேயே கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அதனால் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையை பற்றி யோசிப்போம் நம்முடைய அமல்களை பற்றி சிந்திப்போம் நாம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துவிட்டானா ஆம் பெருமை அடிக்க தேவையில்லை அல்லாஹ் தந்திருக்கிறான் அலமது இல்லா என்று சொல்லிவிட்டு அடுத்தவர்களை பற்றி நல்லெண்ணம் வைப்போம் ஏ நபி சொல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் தெளிவாக ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது யார் யார் மக்கள் இதா காலர் ரஜினு யாராவது ஒரு மனிதர் என்ன சொல்கிறார் மக்கள் அழிந்து விட்டார்கள் மக்கள் எல்லாம் நாசமா போய்விட்டார்கள் மக்கள் எல்லாம் இப்படி இப்படி நடக்கிறார்கள் என்று சொன்னார்களோ பகுவ அஹ்லக்கும் அவர்தான் ஆக பெரிய நச்சவாளி என்ற கருத்தை மாணவி செல்லவாக அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் அனைவர்களும் நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்த நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் அடுத்த முக்கியமான விடயம் குடும்பத்தை சேர்ந்து நடப்பது morning நாம் குடல்வாய் ஜனத்தை சேர்ந்து நடக்க வேண்டும் இது குடல்வாய் ஜனத்தை துண்டித்து நடப்பது பெரிய பாவமாக இருக்கிறது ஏன் நபி சொல்லாஹு அலைஹி வசல்லமார்கள் சொல்கிறார்கள் யார் குடல்வாய் ஜனத்தை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்கள் சுவரன் சுவர்க்கம் போக முடியாது என்ற கருத்தை மாணவி சல்லாஹு அலைஹி வசல்லமார்கள் சொல்கிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே இப்படிப்பட்ட பெரிய பெரிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது சொன்னால் நாம் அந்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும் நம்முடைய குடும்பத்தார்களை சேர்ந்து நடக்க வேண்டும் நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் ஏன் நபி சொல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்கிறார்கள் யார் மூன்று நாளைக்கு மேலால் கோவித்திருந்து பமாச மரணித்து விட்டால் தகலன்னார் அவர் நரகத்திலே நுழைந்து விடுவார் என்ற கருத்தை மாணவி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இறைநேசர்களே நாம் யாருடையும் யாரோடும் கோபம் கொள்ளக்கூடாது எல்லோரோடும் சேர்ந்து பழகி சலாம் சொல்லி நடக்க வேண்டும் ஏன் தெரியுமா நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள் அவ்வா அவ்வாறு பேசாமல் இருந்து யார் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பாரோ அவர் தான் ஆக சிறந்தவர் என்று அன்பு நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் யாருடையாவது கோபமாக இருந்தால் அவர்களோடு சலாம் சொல்லி முசாஃபா செய்ய வேண்டும் அதே போன்று குடல்வாய் ஜனத்தை துண்டித்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் இந்த உலகத்துடைய சில லாபங்களுக்காக சில பூமிக்காக சின்ன சின்ன கடைகளுக்காக வேண்டியெல்லாம் நாம் குரோதம் கொள்ளக்கூடாது ஏன் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அர் அதாவது குடல்வாய் ஜனம் என்பது அரிசோடு கொழுகப்பட்டிருக்கிறது அது சொல்கிறது மண் வசலனி வசலகுல்லா யார் என்னை சேர்ந்து நடப்பார்களோ அவர்களை அல்லாஹும் சேர்ந்து நடக்கட்டும் வமன் கதானி கதாகுல்லா யார் என்னை துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹும் துண்டித்து நடக்கட்டும் என்று அந்த குடல்வாய் ஜனம் வேதம் சொல்கிறது என்ற கருத்தை மாணவி செல்லவாகும் அழகி வசல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே இறை நேசர்களே அடுத்த விடயம் நாம் அண்டை வீட்டார்களோடு நல்லாக நடக்க வேண்டும் நம்மை பெற்று வளர்த்த நம்முடைய மாதா பிதாக்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் சிதும செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட விடயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எடுத்து நடக்க வேண்டும் முன்னால் சொல்லப்பட்ட பெருமை பொறாமை அதே போன்ற மூன்று முகஸ்துதி இப்படிப்பட்ட பாவங்களிலே இருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுபட்டு நம்மை நல்லவர்களாக மரணிக்கும் போது கலிமாலா இலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை ஹலாசோடு அல்லாஹ்விடத்தை அல்லாவை சென்றடைய யா அல்லா நம் அனைவர்களுக்கும் தோப்பி செய்வாயாக யா அல்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா நான் அறிந்தும் அறியாமலும் செய்த அனைத்து குற்றங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லா நம்முடைய உள்ளத்தை தூய்மை தூய்மைப்படுத்துவாயாக பொறாமை பெருமை முகத்துதி கெட்ட குணங்கள் அனைத்து விதமான கெட்ட குணங்கள் அனைத்து விதமான கெட்ட செயல்கள் அனைத்திலே இருந்தும் எம் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக உள்ளத்திலே நல்ல தாழ்மையான தனத்தையும் அமைதியான தனத்தையும் சவாலுவையும் தந்தருள்வாயாக யா அல்லா உனக்காக வேண்டி என்றே வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக யா எம்மை பெற்று வளர்த்த மாதா பிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யார் அல்லா அவருடைய கபரை சுவர்க்கத்து பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா நாமும் அனைவர்களும் மேலான ஜென்னத்தில் பிரதோசில் ஆலாவில் கூட்டம் குடும்பமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக ஆமீன் ஆமீன் வாஹிருதவானான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمة الله